الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد تعالی بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ بسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم وقال النبی علیہ السلاۃ والسلام انم العمال بالنیات فانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله وهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او الى امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த இனிய விழாவின் அருமை தலைவர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இக்கல்லூரியை நிர்வகித்து வரும் பெருமதிப்பிற்குரியவர்களே மரியாதைக்குரிய பேராசிரியர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே மாணவ நண்பர்களே இந்த அரிய நிகழ்ச்சி உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியை தருகிறது காரணம் எத்தனையோ கூட்டங்களை சந்தித்தாலும் மாணவர்களை சந்திக்கும் போது இன்றைக்கு கூட மாணவனாக என்னை கருதும் நான் என்னுடைய ஒரு இனத்தை சந்திப்பதாக உணர்வு வருகிறது ஏனென்றால் கல்வி கற்கிற காலம் முடிந்து போகிற காலம் அல்ல இறுதிப்படுகிற காலம் அல்ல காலமெல்லாம் உறுதிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காலம் எனவே உங்களை சந்திப்பதிலே நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதிலும் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய பெயராலே நடத்தப்படும் இந்த விழா வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி தருகிற விழாவாக வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைக்கிற விழாவாக வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தரும் விழாவாக அமைய வேண்டும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறது ஒவ்வொரு வருடத்திலும் அது ஒரு புனிதத்தை ஏற்படுத்த வேண்டும் அது இவ்வருடத்திலே இன்னும் அதிகம் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் மனதான விரும்புகிறேன் அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் தர வேண்டும் என்னுடைய அருமை நண்பர்களே மாணவர்களே பொதுவாக இக்காலத்திலே நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற அதே நேரத்திலே அந்த சொற்பொழிவின்படி நடக்க வேண்டும் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது ரசிப்பது என்பது வேறு நடப்பது என்பது வேறு நடிப்பது என்பது வேறு நடப்பது என்பது வேறு ஆசையை தேடி வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது வாழ்க்கையை தேடி ஆசைகளை வேண்டுமானால் தொலைக்கலாம் ஆனால் இன்றைய உலகிலே ஆசைகளை தேடிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நபி சல்லா சொல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புரொஃபசர் கமால் சாஹிப் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்களே எந்த அளவுகோல் என்று சொன்னார்களே அப்படி ரசூலை அளக்கிறதற்கு இந்த உலகத்திலே மனிதர்களே உங்களிடத்திலே எந்த கோல் இருக்கிறது எந்த கோல் இருக்கிறது அவர்களை அளப்பதற்கு அளக்கிறவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அளக்கிறீர்களே அவர்கள் வெறும் மனிதர் அல்ல இன்னமான வசரும் மிஸ்லுக்கும் குரானிலே இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் ஆனால் அதே நேரத்திலே யூஹா இலை அன்னமா இலாகுக்கும் இலாகும் வாஹித் எனக்கு அல்லாஹிலிருந்து வகை வருகிறது உங்களை யாருக்காவது வருகிறதா இது உலகத்திலே ஒரு யாருக்காவது வருகிறதா அல்லாஹுவிலிருந்து வகை வருவது என்றால் என்ன என்று எழுதும் பொழுது அதற்கு சிலர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள் அறியாதவர்கள் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படி வகை வரும்போது அவர்களுக்கு காக்காய் வலிப்பு மாதிரி வருமாம் அது இவர்களுக்கு கண்டிருக்கிற ஜன்னி இவர்களுக்கு எடுத்திருக்கிற உணரல் சொல்ல தெரியாது அதிரத்தை ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அல்லாஹ் இருந்து வகை கொண்டு வருகிறார்கள் யாருக்கு புரிய முடியும் அதை யாராலே அறிய முடியும் அதை அது அல்லாஹ் இருந்து வருகிற வகை அதுதான் குரான் குரானுடைய குரானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நாம் அதை பார்க்க வேண்டும் உலகத்திலே இதுவரை குரான் கூறுகிறது இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அரபி மொழிதானே அத்தனை பேரும் அறிந்திருக்கிற மொழிதானே அரபு நாட்டிலே பிறந்த குழந்தை பேசுகிற மொழிதானே நாகரிகமாக இன்று கையாளப்படுகிற மொழிதானே ஒரு ஒரே ஒரு வாக்கியம் கொண்டு வாருங்கள் குரானிலே இருக்கிற மாதிரி இது போன்ற ஒரு சூரத்தை ஒரு அத்தியாயத்தை இல்லை ஒரு ஆயத்தை ஒரு வாக்கியத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த குரான் முழு உலகத்திற்கும் சவால் விடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பதில் சொல்ல இன்று வரை ஒருவரும் திறக்கவில்லை இனி இறுதி நாள் வரை யாரும் திறக்கப் போவதில்லை குரான் குரான் தான் அந்த குரானுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அந்த குரான் எந்த நபிக்கு வந்ததோ அந்த நபியினுடைய வழி நடப்பவர்கள் நாம் எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அந்த நபியினுடைய வழியிலே நடக்க வேண்டும் நான் இப்படியே பேசிக்கொண்டே போனால் நீங்கள் சூடாகி விடுவீர்கள் எனவே மோலானா ரூமி பெரிய தத்துவர் தத்துவ தத்துவங்களை கவிகளின் மூலமாகவும் உரைநடை மூலமாகவும் மசனவி என்ற நூலின் முகமாக உலகத்துக்கு தந்த மோலானா ரூமி அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சியை எது மறக்குமோ மறக்காத இது ஞாபகத்தில் இருக்கும் அப்படி ஒரு நிகழ்ச்சி அது எனவே அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நதியை பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் நபியை பின்பற்றுவது என்றால் எதிரே பின்பற்றுவது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நபி இதற்கு வழி சொல்லவில்லை என்று யாராவது ஒன்றே ஒன்றை நிரூபித்தால் அவர்கள் சொல்படி நாங்கள் நடக்க தயார் இந்த உலகத்தில் வருகிற அத்தனை காரியத்துக்கும் இதுவரை வந்த இன்று வரை வந்து கொண்டிருக்கிற இரு தேவத்தினால் வரை வருகிற அத்தனை காரியத்துக்கும் அது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையிலே நடக்கிற காரியமானாலும் சரி அன்னைக்கும் பிதாவுக்கும் நடக்கிற காரியமானாலும் சரி மகனுக்கும் தந்தைக்கும் இடையில் நடக்கிற காரியமானாலும் சரி அது பள்ளிவாசலில் நடக்கிற காரியமானாலும் சரி பார்பர் ஷாப்பில் நடக்கிற காரியமானாலும் சரி அது சாதாரண கல்லூரியில் நடக்கிற காரியமானாலும் சரி காபத்துள்ளாவிலே நடக்கிற காரியமானாலும் சரி உலகத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களுக்கும் அத்தனை அரசியலுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஒரு காரியத்திலே கூட அவர்கள் வழிகாட்டாமல் இல்லை சில காரியங்களுக்கு அப்படியே வழிகாட்டி இருக்கிறார்கள் சில காரியங்களுக்கு அந்த வழிக்கு வருவதற்குரிய வழியை காட்டியிருக்கிறார்கள் இது புரிய வேண்டிய ஒன்று வழிக்கு வருவதற்குரிய வழி ஒரு மெயின் ரோடு அதிலிருந்து பிரிகிற ரோடு அதுபோல வழிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த பைக் உபயோகிக்கலாமா கூடாதா மார்க்கத்திலே காட்ட முடியுமா காட்ட முடியும் காட்ட முடியும் நிச்சயமாக இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் மார்க்கத்திலே காட்ட முடியும் எனவே அவர்களை பின்பற்ற வேண்டும் மோலான ரூமி சொல்லி வருகிறார்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் போது நாம் சில காரியங்களை நினைக்கிறோம் அதை பின்பற்ற முடியாமல் போகிறது என்ன காரணம் இதையெல்லாம் அவர்கள் விலக்கிக் கொண்டு வந்து ஒருவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தானாம் அவருடைய அந்த நாட்டுடைய பழக்கப்படி அவர் எழுதுகிறார் ரொட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஆனா சாப்பிட்டு கொண்டே அவன் அழுது கொண்டே இருந்தான் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அழுதுகிட்டே இருக்கலாம் அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்தான் அந்த வழிப்போக்கன் வந்து பார்த்தா இவன் சாப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் ஒரு காரணமும் தெரியல வெளிப்படையா பக்கத்துல வந்து உட்கார்ந்து அழுகாதீங்க ஆறுதல் சொன்னான் அழுகிறவங்களுக்கு அழுகாதீங்கன்னு ஆறு சொல்ல ஆறுதல் சொல்றது மீது அது போல ஆறுதல் சொன்னான் அவன் திரும்பவும் அழுதான் திரும்பவும் ஆறுதல் சொன்னா திரும்பவும் அழுதான் பிறகு என்ன காரணம்னு கேட்டான் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டான் அப்பதான் சொன்னா என்ன செய்யறது ரொம்ப பிரியமா வளர்த்தன என்ன வளர்த்துனீங்க நாய் வளர்த்தன இது என்ன ஆச்சு அந்த நாய் சாக போகுது நாய் சாக போகுது எங்க அந்த நாய் அந்த பக்கத்துல படுத்திருக்கு சாக போகுது அதனால நான் அழுகிறேன் இவங்க சாக ஏன் சாக போகுது என்ன காரணம் பசி அதனால சாக போகுது அதுக்கு தீனி திண்டே அது எட்டு பத்து நாள் ஆச்சு இப்போ ஒண்ணுமே கிடைக்கல அதுக்கு ஆகையினால சாக போகுது பசியினால சாக போகுது நான் அது மாதிரி ரொம்ப பிரியம் வச்சிருந்தேன் இப்ப சாக போகுது அதனால அழுகிறேன் அதுவும் சக்கராத்துல தான் இருந்துச்சு இப்ப இவனுக்கு விலங்குல இவன் ரொட்டி திண்டுகிட்டு இருக்கிறான் நாய் சாக போகுது ரொட்டி கூட கறியில் நின்றுகிட்டு இருக்கிறான் நாய் சாக போகுது பசியால இவனுக்கு ஒண்ணும் புரியல முதல்ல சொன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறே அது கொஞ்சம் போடலாம் இல்லையா அதுக்கு இவ்வளவு பிரியம் சொல்றேன் சொன்னா அவ்வளவு பிரியம் இல்லை நாய் மேல பிரியம் இருக்கு ஆனா இந்த ரொட்டி போடுற அளவுக்கு எல்லாம் பிரியம் இல்லை இந்த இறைச்சி போடுற அளவுக்கு பிரியம் இல்லை அதே போல முகமது ரசூல்லாய் சல்லா அலிசல்லமை பின்பற்றுகிற பிரியமெல்லாம் இருக்கிறது ஆனால் வாழ்க்கையுடைய நடைமுறைகளிலே இது இது அவ்வளவு பிரியம் இல்லை பிரியம் இருக்கிறது ஆனால் அவ்வளவு இல்லை குடும்பத்தில் பின்பற்றுகிறோமா இல்ல அவ்வளவு பிரியமில்லை வீட்டிலே பின்பற்றுகிறோமா இல்ல அவ்வளவு பிரியமில்லை நண்பர்களே ஐந்து நேரம் தொழுவதிலே கூட அன்னதாரை பின்பற்றுகிற அளவுக்கு பிரியமில்லை பிரியமில்லாம இருக்கிறது விழா கொண்டாடுகிற அளவுக்கு பிரியம் இருக்கிறது வீட்டிலே விருந்து கொடுக்கிற அளவுக்கு பிரியம் இருக்கிறது நாட்டிலே அதை பெருமைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு பிரியம் இருக்கிறது ஊரெல்லாம் புகழ்கிற அளவுக்கு பிரியம் இருக்கிறது ஆனால் நடப்பிலும் சொன்னார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வெறும் வாயிலே பிரியம் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் பிரியத்து பிரியத்தின்படி நடக்கவில்லை அவர்கள் பிரியமாக இருப்பதாக நடிக்கிறார்கள் என்று சொன்னார் மன யார் என் மீது பிரியம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறார்கள் சுண்ணத்தை பின்பற்றவில்லை என்னுடைய வழியை பின்பற்றவில்லை நான் சொன்னபடி நடக்கவில்லை அவர்கள் ஆயிரம் தான் சொன்னாலும் அண்ணனார் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை அவர்கள் பின்பற்ற பிரியப்படுவதாக இதை எழுதிவிட்டு இன்னொரு நிகழ்ச்சியும் மூலான ரூபி எழுதியிருக்கிறார்கள் மார்க்கம் நமக்கு விருப்பமாக இருக்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் கஷ்டமாக இருக்கிறதே என்ன செய்வது இதற்கு அவர்கள் ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறார்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் பச்சை குத்துவது என்று ஒன்று இருக்கிறது பச்சை குத்துவது அந்த காலத்திலே பெரிய வீரம் அது இப்பவும் கொஞ்ச காலம் இருந்துச்சு இப்ப காணல பெரிய வீரம் உடல் முழுவதும் பச்சை குத்தி இருப்பார்கள் ஆனா பச்சை குத்துறது சொன்னா அது ஒரு பச்சையான பொருள் அந்த பொருளை ஊசியில வச்சு உடம்புல குத்தணும் நமக்கு சாதாரணமா இன்ஜெக்ஷன் போடுறதுன்னா கூட முகத்தை திருப்பிக்கோ டாக்டர் போடட்டும் ஒரு டாக்டர் போய் இன்ஜெக்ஷன் போடும்போது கூட நேரடியாக அந்த இன்ஜெக்ஷனை ஊசியை பாக்குறதுக்கு இன்னும் தைரியம் இல்ல சின்ன பையனா இருக்கும்போது அம்மா முகத்தை திருப்பிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த அம்மா முகத்தை திருப்புற மாதிரி திருப்பிக்கும் நேரடியா பாக்குற தைரியம் நமக்கு வராது பழக்க தோஷம் இப்ப ஊசியில குத்தணும் பூரா குத்தணும் என்ன போடணுமோ பேர் எழுதணும் பேர் பூரா குத்தணும் இப்ப இவனுக்கு ஒரு ஆசை தன்னுடைய முதுகுல புளிப்படம் போடணும் மலான ரூமி எழுதியிருக்க மஸ்கரியில புளிப்படம் போடணும் இப்ப புலி போடுறதுக்கு ஆசை கழட்டி உட்கார்ந்துட்டான் பச்சை குத்துறவன் வந்துட்டான் பச்சை குத்த ஆரம்பிச்சான் முதல்ல பச்சை எடுத்தா உடம்பெல்லாம் கழுவிட்டு குத்தனா ஊசியில குத்தனா பச்சை குத்தனா எப்படி இருக்கும் அது நல்ல பெரிய ஊசியில உள்ள போகணும் பச்சை அது என்ன அழிச்சாலும் அழியவே முடியாது அப்படிப்பட்ட குத்துதல் அவன் ஒரு குத்து குத்தனுடைய அவன் வழி தாங்க முடியல நிறுத்துண்டான் என்ன குத்துறேன்னா இப்பதான் வால் போடுறேன்டா அவன் சொன்னா அந்த வாழை மட்டும் விற்று பாக்கிய போடு சரி அடுத்து குத்தலாம் இப்ப கேட்டா என்ன குத்துற இதுவும் தானே வலிக்குது என்ன குத்துறேன்னா காதுண்டான் இங்க இருந்து ஆரம்பிச்சோம் அங்க இருந்து ஆரம்பிச்சான் காதுனா அதையும் விட்டு இருந்தான் மறுபடியும் குத்தம் போனான் காலண்டா இருந்தா வலிக்குது இதையும் விட்டு வாலு விட்டாச்சு கால் விட்டாச்சு ஒரு கால் விட்டாச்சு ரெண்டு கால் விட்டாச்சு மூணு கால் விட்டாச்சு நாலு கால் விட்டாச்சு இப்ப உடம்பு குத்தனாலும் வலிக்கும் அதையும் விடுப்பான் புளி என்ன மிச்சம் இருக்கும் இதே போல சோழர்களை தொழுகையை விட்டாச்சு கஷ்டமா இருக்குது நோம்பு விட்டாச்சு கஷ்டமா இருக்குது ஜக்காத்து விட்டாச்சு கொடுக்க முடியல என்று ஹஜ்ஜ விட்டாங்களோ விடலையோ பேரளவுல ஏதோ செய்யறாங்க பாக்கி அதனுடைய உண்மை விட்டாச்சு இதே போல மார்க்கத்தினுடைய அத்தனை காரியம் இது சுண்ணத்து தானே இது முஸ்தாப்பு தானே இது செஞ்சா நல்லது தானே உதாரணமா தொழிலுக்கு முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து காலை மாலையில அல்லாஹுடைய யாபகம் காலை மாலை தஸ்பி ஓதுவது குரான் ஷெரீப் ஓதுவது செய்கிற அனைத்து காரியத்திலும் இது சுண்ணத்துக்குட்பட்டதா இது ரசூலுடைய வழிக்குட்பட்டதா என்று இது பார்த்தா இது கஷ்டமா இருக்கு இது கஷ்டமா இருக்கு இது விட்டாச்சு அது விட்டாச்சு தீர் என்ன மீதம் இருக்கிறது சகோதரர்களே இதே போன்றுதான் இன்றைக்கு வாழ்க்கையிலே நாம் தீனை மீதப்படுத்தி வைக்கிறவர்களாக பொதுவாக மக்கள் இல்லை ஆனால் இன்று அல்லாஹுடைய பெரிய கிருபை இந்த இந்த கல்லூரியிலே நான் கேள்விப்பட்டுக் கொண்டும் இருக்கிறேன் அந்த காலத்திலிருந்து அதாவது ஏறக்குறைய முப்பது வருஷத்துக்கு முன்னாலே நான் இங்கே இந்த மதுரை மதுரசாவிலே ஆரம்ப அதாவது நிலையிலே இருக்கிற காலத்திலிருந்து இந்த கல்லூரியை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய சாளாளர்கள் இதை நிர்வகிப்பவர்கள் எந்த அளவிற்கு இதை மார்க்க ரீதியிலே முன்னேற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது இந்த தமிழகத்துக்கே ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அது ஒரு மிகப்படுத்தி சொன்னதாகவோ அல்லது ஒரு முகஸ்துதிக்காக சொன்னதோ ஆகாது என்பது மிக பெரும் உண்மை ஆனால் இங்கு மட்டும் அதை நான் பார்க்கவில்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வருடம் ஞாபகத்திலே இல்லை அங்கே வேல்ஸுக்கு சென்றிருக்கும் போது பிரிட்டிஷ் இளவரசர் ஆளுகிற அந்த வேல்ஸுக்கு சென்றிருக்கும் போது அங்கே பள்ளிகளிலே தபிலி பணியிலே இருக்கும் போது மலேசியா மாணவர்கள் இலங்கை மாணவர்கள் அதே போல சிங்கப்பூர் மாணவர்கள் கல்லூரி முடித்தால் பெரிய யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் மிகப்பெரும் ஆச்சரியம் தருகிறேன் கல்லூரி முடித்த யூனிவர்சிட்டியிலிருந்து பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தால் அங்கே பள்ளியில் தான் அவர்கள் படுக்கிறார்கள் பள்ளியில் தான் இருக்கிறார்கள் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் தகஜுதுறை நேரத்திலே ஜமாத்திலே போன நாங்கள் சேசனையும் அசந்து விட்டால் கூட அவர்கள் தகஜி தொகையை தவறவிட்டதாக நான் பார்க்கவில்லை ஆங்கில ஆங்கில கல்வி என்பது அல்லது உலக கல்வி என்பது மார்க்கத்திற்கு முரணான ஒன்றல்ல அதை சாதகமாக்குங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவீர்கள் நீங்கள் வெறும் படிக்கிறவர்கள் அல்ல மாணவர்கள் மாணவர்களே நீங்கள் சரித்திரம் படைக்கிறவர்கள் நீங்கள் வெறும் படிக்கிறவர்களாக ஆவீர்கள் சரித்திரம் படைக்கிறவர்களாக ஆகுங்கள் ஆதாயம் தேடவே ஆதாயம் தேடுகிற கல்வி வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆதாயம் உங்களை தேடி வருகிற கல்வியாக்குங்கள் சோதர்களே ஆதாயம் நம்மை தேடி வரும் வெற்றி நம்முடைய விலாசம் வீட்டு விலாசத்தை தேடிக்கொண்டு வரும் நாம் கீ தேட வேண்டிய அவசியம் இல்லை யார் உலகத்தை வெறும் உலகமாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியை தேடி ஓடுவார்கள் வெற்றி அவர்களை விட்டு விரண்டு கொண்டிருக்கும் ஆனால் எந்த வேலை செய்தாலும் சரி அதை மார்க்கத்தை அனுசரித்து செய்தால் இந்த உலகம் நம்முடைய காலடியில் வராமல் இருக்க முடியாது நாம் உலகத்தை தேட மாட்டோம் நாம் ஆட்சியை தேட மாட்டோம் நாம் அதிகாரத்தை தேட மாட்டோம் நாம் செல்வத்தை தேட மாட்டோம் நாம் செல்வாக்கை தேட மாட்டோம் அத்தனை நம்மை தேடி வரும் ஒரு கம்பீரமான வாழ்க்கை இஸ்லாம் என்பது சாந்தியோடு சேர்ந்த கம்பீரமான வாழ்க்கை வேகத்தோடு சேர்ந்த விவேகமான வாழ்க்கை இஸ்லாம் என்பது ஏதோ தருகட்டு போன அப்பாவிகளுடைய வாழ்க்கை அல்ல இந்த உலகத்துக்கு இஸ்லாம் என்ன தரவில்லை இந்த உலகத்திற்கு குரான் என்ன தரவில்லை நடக்கவில்லை அதுதான் குறையை தவிர நடந்து பார்த்தால் இன்று தட்டைந்து போய் கொண்டிருக்கிற உலகத்துக்கு மாபெரும் முன்மாதிரி இஸ்லாம் என்பதை கண்கூடாக காண முடியும் எனவே மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இமாம் ஹசாலி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இடத்திலே எத்தனையோ கம்மின் ஆமலின் தசவ்வருமின் ஆமாலி துனியா எத்தனையோ செயல்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன வெளிப்பார்வையில் என்று உலக காரியமாக தெரியும் ஆனால் அவர் நல்ல நோக்கத்தோடு செய்யும் போது அது மறுமை சம்பந்தப்பட்ட காரியமாக ஆகிவிடும் வெளிப்பார்வையில் உலக சம்பந்தப்பட்ட காரியமாக தெரியும் ஆனால் அவர் நல்ல நோக்கத்தோடு செய்கிறார் எனவே அது மறுமை சம்பந்தப்பட்ட காரியமாகி அல்லாஹ்விடத்திலே அளப்பெரும் அருளை அல்லாஹுடைய அளப்பெரும் அருளை அள்ளி வாங்கி தருகிற ஒரு காரியமாக ஆகிவிடும் அதே நேரத்தில் எத்தனையோ காரியம் துரிய காரியமாக தெரியும் அல்லாஹுக்காகவே செய்கிற காரியமாக தெரியும் ஆனால் அவர் உலக ஆதாயத்தை தேடி சுயநலத்துக்காக செய்வார் ஆனால் அது அது அந்த காரியம் அல்லாஹுடத்திலே நன்மை தேடித்தராது மாறாக அவருக்கு தீமை தேடித்தருகிற மிக பெரும் பாவமான காரியமாக ஆகிவிட வாய்ப்புண்டு என்று இமாம் வசாரி ரஹத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார் எனவே என்ன படிக்கிறீர்கள் என்பதல்ல முக்கியம் நீங்கள் என்ன படைக்கப் போகிறீர்கள் என்பது முக்கியம் நீங்கள் என்ன சாஸ்திரம் படிக்கிறவர்கள் நீங்கள் நீங்கள் சரித்திரத்தை உண்டாக்குறவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் நண்பர்களே இது ஒரு பாரதூரமான காரியம் அல்ல ஒரு மனோபக்குவம் தான் அது அவசியப்படுகிறது மனதிலே திடம் தேவைப்படுகிறது நான் சொல்ல வந்தேன் இஸ்லாம் ஒரு கம்பீரமான மார்க்கம் இந்த இஸ்லாத்தை ஏதோ ஒரு அப்பாவிகளுடைய மார்க்கமாக நினைத்து விட்டோம் இஸ்லாத்தை பாவப்பட்ட பிராணிகள் அப்பாவின்னா என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நாங்க அப்பாவி எங்களை பார்த்து அப்பாவின்னு சொல்றாங்க அப்ப அப்பாவில நீங்கெல்லாம் என்ன ஆணாவை எடுத்துருங்க அப்பாவியில ஆணாவை எடுத்துருங்க அப்ப நீங்க என்ன ஆவீங்க எங்களை பார்த்து அப்பாவின்னு சொன்னா நீங்க அதுக்கு மாத்தம் ஆவீங்க நீங்க என்ன ஆவீங்க பாவியாக ஆகி விடுவீர்கள் சொல்றது சரி எங்களை பார்த்து அப்ராணின்னு சொல்லிட்டீங்க அப்ப நீங்க என்ன ஆவீங்க சோழர்களே இஸ்லாமியர்கள் அப்ராணிகள் அல்ல இந்த உலகத்தையே ஆளுவதற்குரிய வழியை ஆளுவதற்கு பிறந்தோம் என்று சொல்லவில்லை ஆளுவதற்குரிய வழியை காண்பிப்பதற்கு பிறந்திருக்கிறோம் ஆளுவதற்குரிய வழி என்ன உலகம் நிலைபெறுவதற்குரிய வழி என்ன உலகத்திலே சாந்தி சமாதானம் வருவதற்குரிய வழி என்ன உலகத்திலே நிம்மதி வருவதற்குரிய வழி என்ன நல்லாத்தான் சொன்னாலும் முல்லான நசுருத்தீன் நிறைய கதைகள் இருக்கிறது அவருடைய கதை ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருத்தருக்கு பொறுக்கல அவருடைய பேச்சில ஏதோ அவருக்கு கடுப்பு ஏற்பட்டு போய் ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார் அந்த சீட்டை வாங்கி படிச்சு பார்த்தார் முல்லான சிறுத்தி கூட்டத்தில் படிச்சு பார்த்துட்டு சொன்னாரு சில பேர் மேல மேட்ரு எழுதிட்டு கீழே கையெழுத்து போட மறந்துடுவாங்க இவர் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறார் மேல மேட்ரு எழுதுலன்னு சொன்னார் இவர் எழுதி கொடுத்தது என்ன தெரியுங்களா முட்டாள் உள்ளாவுடைய நிறைய விஷயங்கள் தத்துவார்த்தமான விஷயங்கள் அவர் இவரை முட்டாள் சொன்னாரு இவர் யார செய்தாருங்க ஒரு சின்ன வார்த்தையில் ஆக்கிடலாம் ஒற்றையடி பாதையில ஒருத்தர் போய் கொண்டிருந்தார் இன்னொருத்தர் அங்கிருந்து வந்தார் இப்ப யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினா தான் நடக்க முடியும் இப்ப இவர் சொன்னார் நான் முட்டாளுக்கு வழி விட மாட்டேன் அவன் சொன்னா நான் விடுவேன் ஒன்னும் இல்ல வார்த்தை விளையாட்டு நான் முட்டாள எழுதி விட மாட்டேன் அதனால நான் விடுவேன் மிர்சா காலிப் இது யாபகம் வந்ததோட அதோட வந்துருச்சு யாபகம் நம்மள மிர்சா காலிப் என்ற ஒரு பெரிய கவிஞர் இருந்தார் காலிப் அகாடமி எல்லாம் இன்னைக்கு டெல்லியில இருக்கு ரொம்ப பெரிய கவிஞர் அவரும் இன்னொரு கவிஞரும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து வடநாட்டுல நிறைய பழக்கம் வீட்டுக்கு வெளியே காத்தாட உட்கார்ந்து இருப்பாங்க சாயந்தர நேரத்தில் அப்படி உட்கார்ந்து மாம்பழம் சாப்பிட்டு இருந்தாங்க மிர்சா காலிப்புக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால பச்சை மாம்பழம் பூரா சாப்பிட்டுட்டு இருந்தார் அவருக்கு மாம்பழம் பிடிக்காது உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க சில பேர் மாம்பழம் பிடிக்காதவங்க எனக்கு கூட சரியா பிடிக்கிறது இல்லை மாம்பழம் காரணம் என்னன்னு சொன்னா எப்போ சாப்பிடும் போது புளிச்சுச்சா அந்த யாவும் வந்துடும் இது புளிச்சுட்டா வாய் கெட்டு போயிருமே அதை விட இனிக்காம இருந்தா பரவாயில்ல புளிக்காம இருந்தா போதும் அது போல போல இருக்கு அவரு மாம்பழம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் சாப்பிடாம உட்கார்ந்தார் இவர் சாப்பிட்டார் சாப்பிட்டு அந்த பக்கம் ஒரு கழுத வந்துச்சு கழுத மாம்பழத்தோல திண்டுச்சு கழுத மாம்பழத்தோலை திங்காது கழுத சில வஸ்து திங்காது கழுத கூட திங்காது அதுல ஒண்ணு புகையில புகையில காட்டுக்கு எப்போ வேலியில போட்டிருக்க மாட்டாங்க புகையில இருக்கு அதுக்கு போட மாட்டாங்க காரணம் என்னன்னு சொன்னா கழுத கழுத கூட மாடு திங்காதுங்கிறது வேற எந்த பிராணியும் திங்காது ஏன்னா அதுக்கு தான் நம்ம இருக்கிறமே அது சைலண்டா குடிக்க மீடியா குடிக்க நம்ம தான் உலகத்துல ஜனங்கள் அதனால தொடவே தொடாது அதுல இருக்கிற அந்த லாகிரியுடைய மனம் இருக்க அது அதுக்கு ஏற்றுக்கொள்ளாது கழுதை இப்படி வந்து மோந்து பார்த்துச்சு மாம்பழத்தோல் விட்டுட்டு போயிருச்சு அப்ப அவர் மாம்பழம் பிடிக்காதவர் சொன்னாரு பாருங்க கழுத கூட திங்கலேன்றார் இவர் சொன்னாரு கழுத தான் திங்காதுன்றார் அவ்வளவுதான் உருதுல அவர் சொன்னாரு கதாபி நகி காத்தாண்டாரு கதேஹி நகி காத்தேனாரு ஒரு வார்த்தை விளையாடு முல்லான நசருதீன் சொன்னாரு அவர் நல்லா தான் சொன்னார் முல்லான நசருதீன் அதில் சொல்றதை இன்றைக்கு உலகம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற நிலைமை என்ன சொன்னால் உலகத்தில் அவ்வளவு பேரும் வெற்றியும் நிம்மதியும் தேடுகிறார்கள் தேடாதவர்கள் யார் இரவு பகல் வெளிச்சம் இருட்டு மழை வெயில் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்திலே ஒரு தேடுதல் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்பார்ப்புகளுக்கு பெயர் தானே வாழ்க்கை உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் படிப்பவர்கள் பட்டயத்தை எதிர்பார்க்கிறார்கள் பட்டயம் பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களை எதிர்பார்க்கிறார்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அவர்கள் தங்களுக்கு அதை வேலைவாய்ப்பாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தவர்கள் விவாகத்தை எதிர்பார்க்கிறார்கள் விவாகம் செய்தவர்கள் விவகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள் விவாகம் வந்தவர்கள் விவாகரத்து செய்யலாமா என்று எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்ப்புகளுக்குடைய அடக்கத்துக்கு பெயர் தான் வாழ்க்கை எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு என்ன எதிர்பார்ப்பு என்று அல்ஹாஜ் குலாம் ரசூல் சாஹிப் அவர்கள் கேட்டார்கள் என்னுடைய குருநாதர் என்று சொல்லலாம் அவர்களை நான் திருச்சியிலே இருக்கிற காலத்திலே அது எப்படி உங்களுக்கு குருநாதன் என்று கேட்டார் எனக்கு வயது ஐம்பத்தஞ்சு தான் தொடுகிறது அவருக்கு எண்பதை தொடுகிறது எனக்குரிய முப்பது வருஷ வித்தியாசம் இருக்கிறது பேச வேண்டும் என்றும் எழுத வேண்டும் என்றும் என்னை அடிக்கடி தூண்டிக்கொண்டே இருந்தவர்களே அவர்கள் எனவே அவர்களை நான் மனப்பூர்வமாக மதிக்கிறேன் அல்லாஹ் அவர்களுக்கு ஈருலகிலும் உயர்ந்த தர்ஜாவை தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் நண்பர்களே அவர் சொல்லும் போது என்ன எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டார்கள் எழுத வேண்டும் நிறைய இருக்கிறது ஆசை ஆனால் கிழவனாகிவிட்டேனே என்று சொன்னேன் இந்த வயசிலே என்று சொன்னார்கள் இல்லை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மரணத்தை தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ன இருக்கிறது உலகத்தில் சோதர்களே சில எதிர்பார்ப்புகள் ஆனால் மரணத்தை எதிர்பார்த்து மரணம் தள்ளி போய்விட்டால் சந்தோஷம் மரணத்தை எதிர்பார்க்காதவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அழுகிறான் மரணம் வந்துவிட்டது நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன் தைரியமாக செல்ல விரும்புகிறேன் எங்களை போன்றவர்கள் அழக மாட்டோம் மரணம் வந்தால் ஏன் அழக மாட்டோம் நாங்கள் தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமே இன்று இரவு கூட ஆகலாம் இப்பொழுதே கூட ஆகலாம் நாளை கூட ஆகலாம் அதுல சல்மானை பாரிசி இல்லாவிட்டாலா என்று நினைக்கிறேன் நான் மரணத்தை பற்றி அதிகம் என்று சொல்லக்கூடாது இங்கே வாலிபர்கள் ஆனாலும் கூட அதுல சல்மான பாரிசி தங்களுடைய வயோதிகத்திலே இறக்கிற நேரத்திலே உடனிருந்தவர்கள் எல்லாம் அழுதார்கள் அப்போது சொன்னார்கள் நீங்கள் கொஞ்சம் வெளியே செல்லுங்கள் என் முன்னால் உட்கார்ந்து அழுகாதீர்கள் கொஞ்சம் கஸ்தூரி கலந்து தெரிவித்து விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள் அனைவரும் வெளியே சென்று விட்டார்கள் சில நிமிடம் ஏதோ சப்தம் கேட்டது உள்ளே வந்து பார்த்தார்கள் சிரித்த நிலையிலே அவர்கள் மரணம் அடைந்திருந்தார் அங்கு எழுதியிருக்கிறார்கள் எழுதுகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழவும் தெரியவில்லை சாகவும் தெரியவில்லை வாழ்வதானால் அவர்களைப் போல வாழுங்கள் மரணமாவதானாலும் அவர்களைப் போல வாழுங்கள் அல் மௌத் ஜிஸ்ரும் யூசிலுல் ஹபீப் இலல் ஹபீப் மரணம் என்பது ஒரு பாலம் நண்பரை நண்பரோடு சேர்ப்பிக்கிறது நண்பரை அல்ல ஒரு சேர்க்க சேரப்போகிறோம் இருந்தாலும் சந்தோஷம் இறந்தாலும் சந்தோஷம் ஏன் எப்பொழுது இறந்துதான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதோ அது எப்பொழுது வரட்டும் என்ன கவலை முல்லா சொன்ன ஒன்றை சொன்ன வந்தேன் அவர் சொல்லுகிறார் உலகத்திலே தேடி தேடி திரிகிறார்களே மனிதர்கள் அதற்கு அவர் ஒரு தன்னுடைய செயலின் மூலமாக ஒன்றை நிரூபித்தார் ஒரு நாள் ஒரு விளக்கு வெளிச்சத்துக்கு கீழே ஒரு கம்பத்துக்கு கீழே போஸ்டுக்கு கீழே நின்று எதோ தேடிக்கொண்டிருந்தார் இவர் தேடிக்கிட்டு பார்த்து இன்னொருத்தர் அந்த வழியா வந்தவர் கேட்டாரு முல்லா என்ன தேடுறீங்க முல்லானா பெரிய ஆலிம் என்ற அர்த்தம் அந்த காலத்திலே இப்ப நம்ம ஊர்கள்ல கொஞ்ச நாளுக்கு முன்னால இப்ப அதுவும் குறைஞ்சு போச்சு முல்லா மோதின்னு சொல்லுவாங்க முல்லா தான் ஊர்ல சாப்பாடு அது இது மவுத்து இளவு வீடு அந்த வீடு இந்த வீடு இந்த சாப்பாட்டுக்கே பிறந்தவர்கள் எங்க கொண்டு போய் கொட்ட சாப்பாட்டை இதுக்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சோழ அப்படி நீங்கள் மக்கள் நிர்பந்தமாக ஆக்கிவிட்டார்கள் இல்லையானால் அந்த உணவுகள் எல்லாம் அது தீட்டு என்று கருதப்படுகிறது அந்த தீட்டு உணவுக்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் அந்த தள்ளுபடி உணவுக்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் உங்களுக்கு வேண்டாத ஒரு உணவுக்காக நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்படி கேட்டவர்களான அந்த முல்லாக்கள் அப்படி வாழ்ந்தவர்களான அந்த முல்லாக்கள் ஆனால் காலப்போக்கில் அது தடுமாற்றம் அடைந்து விட்டது இவர்களும் ஏமாற்றம் அடைந்து விட்டார் முல்லா தேடிக்கொண்டிருந்தார் வந்தவர் பார்த்தார் என்ன தேடுகிறீர்கள் கேட்டார் அவர் சொன்னார் சாதி காணா போச்சு தேடுறேன்னு சொன்னார் இவரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சார் வாழ்க்கை ரசிக்கிறதுல இதெல்லாம் ஒரு காரியம் பள்ளிவாசல்ல செருப்பு காணாம போயிடணும் முதல் குற்றம் செருப்பை முதல்ல ஒழுங்கா வச்சிருக்கணும் எங்கேயாவது வச்சுவிட்டு போயிட்டு திரும்ப வந்து செருப்பு எங்கன்னா காணும் இப்ப செருப்பு காணாண்டவன ஒரு பெரிய கூட்டமே கூடும் என்னங்க தேடுறாரு மவுத் விசாரிக்கிற மாதிரி வெறும் அதோட அவங்க தேடி தந்துட்டு போக மாட்டாங்க எப்ப வாங்கினீங்க புதுசா பழசா எந்த கடையில வாங்குனீங்க பாட்டாவா சாதாவா பூரா செருப்போட ஹிஸ்டரி சொல்லி ஆகணும் ஒரு ஆளுக்கு சொன்னா பத்தாவது ரெண்டாவது ஆள் வருவாரு செருப்புங்களா உங்களுதுங்களா பின் அடுத்தவங்களுக்கு தான் புதுசுங்களா உங்களுக்கு எதுங்க இந்த கேள்வி செருப்பு தேட முடிஞ்சா தேடி கொடுங்க இல்ல வேலை பார்த்துட்டு ஆனா போக மாட்டாங்க அதனால பூமி முன்ஜாக்கிரதையா இருக்கணும் அதிசயில் வந்திருக்கு முன்ஜாக்கிரதை இல்லாதவன் மூமினாக இருக்க முடியாது சோதர்களே அது மூமின் ஏமாறும் ஏமாறுவதும் இல்லை ஏமாற்றப்படுவதும் இல்லை ஏமாற்றுவதும் இல்லை ஏமாற்றப்படுவதும் இல்லை ஏமாற்றவும் கூடாது யாரையும் அதே நேரத்தில் ஏமாறவும் கூடாது ஏமாற்றினாலும் மூமின் இல்லை ஏமாந்தாலும் மூமின் இல்லை நான் சொல்லல நம்முடைய நபிகளாதர் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல் மூமினு லா எனக்கு ஒரு தடவை செருப்பு காலம் போச்சு கோயம்புத்தூர்ல ரொம்ப நாளுக்கு முன்னால இதுக்கு வச்சது எப்படி வச்சேன்னு சொன்னா அங்க செருப்புக்கு வைக்கிறதுக்கு ஒரு மாட ஜன்னல் அது மாதிரி கட்டி விட்டு இருக்கு அதுல ஒரு செருப்பை இங்க வச்ச ஒரு செருப்பை அதுல வச்ச வைக்கும் போது பத்திரமா தான் வச்ச பாப்பான் இல்ல ஏன்னா ரொம்ப ஒழிக்கிறான் அவன் தான் தந்துடுவான் ஏன்னா விஷயம் இருக்கு வந்து இதுல கையை விட்டாலும் காணும் அதுல கையை விட்டாலும் காணும் யார்ட்டும் சொல்லல நேரா நடந்துட்டேன் இந்த மவுத் விசாரணை விட செருப்பு காண போன கவலையே தேவையில்லை கேட்டாங்க என்ன தேடுறீங்க சாவி தேடுறேன் எங்க போட்டீங்கன்னு கேட்டாங்க சாவி தேடுறேன் ஒருத்தர் வந்தாரு தேடினாரு இன்னொருத்தர் வந்தாரு தேடினாரு இன்னொருத்தர் வந்தாரு தேடினாரு எட்டு பத்து பேர் தேடிட்டாங்க பாருங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு அது சொல்றேன் தேட தேட இன்னும் காணாமல் போறதும் இருக்கு பொதுவா இவர் தேடுறதுனால அது இன்னும் உள்ள போயிருக்கும் சும்மா வந்து அப்படியே பார்க்கணும் எங்க விழுந்து இருக்க முடியும் தேடுறதுக்கு ஒரு முறை அது பேனாவே காணும் இதை தூக்கி இங்க போட்டு அதை தூக்கி அங்க போட்டு பேனா என்ன இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும் சும்மா நின்று எங்க இருக்கும்னு முதல்ல யோசிக்கணும் எங்க வச்சிருப்போம் இதெல்லாம் யோசிக்கணும் யோசிச்சு தேடுறதா சீக்கிரம் கிடைக்கும் யோசிக்காம தேடுறதா அது மேல ஒரு புஸ்தகத்தை தூக்கி வச்சுட்டோம் அது மேல ஒரு நோட்டை தூக்கி வச்சுட்டோம் ரெண்டையும் சேர்ந்து இடையில போய் மாட்டிக்கிட்டு இப்ப நம்ம பேனா தேடிக்கிட்டே இருக்கணும் விடுகிற வரைக்கும் தேடினாலும் கிடைக்காது எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு சரியக்கா ஒரு முறை இருக்கு இதை எப்படி செய்யணும் அது ஆரம்ப பருவத்திலிருந்தே பழக வேண்டிய விஷயம் தேடி தேடி கிடைக்கல இதுக்கு உதாரணம் சொல்ல வந்த எப்படி போல இந்த சிலந்தி வலையில மாட்டிக்கொள்ளுகிற பூச்சி ஒரு பூச்சி சிலந்தி வலையில போய் மாட்டிக்கணும் அல்லாஹத்தால ரிசுக்கு பல வழியில தரலாம் சில பேருக்கு ரிசுக்கு போய் தேடும் சில பேர் ரிசுக்கு தேடும் சில பேர் சாப்பாடு எங்க இருக்கோ அங்க போனாதான் கிடைக்கும் சில பேருக்கு அல்ல இப்படி வச்சிருக்கலாம் தான் இருந்த இடத்துல இருக்கும் அது வந்திருக்கும் தானே வந்துடும் பூச்சி வந்துடும் வந்து வலையில மாட்டிக்கும் வலையில மாட்டின உடனே அந்த பூச்சி என்ன செய்யும் மேலும் கொஞ்சம் துள்ளும் எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும் எவ்வளவு துள்ளுதோ அவ்வளவு சிக்கும் இன்றைக்கு உலகத்துடைய நிலை இதுதான் இந்த உதாரணம் விளங்கினால் போதும் இன்றைக்கு உலக மக்கள் அவ்வளவு வீரம் துள்ளிக் கொண்டிருக்கிறார்கள் பில்லிலிருந்து பில்லிலிருந்து ஏவி வரை அனைவரும் தின்னிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் சிக்கலிலே மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பேச்சு எவ்வளவு நேரம் உங்களுடைய ஆர்வம் இருக்குமோ அவ்வளவு நேரம் இருக்கும் நான் கேட்கல ஏன்னா சாதாரண தூரத்துல இருந்தா அரை மணி நேரமாவது பேசணும் முறை அதுக்கு மேல பேசுறது நியாயம் இல்லை வேணா முக்கால் மணி நேரம் அவ்வளவுதான் அவ்வளவுக்குள்ளதான் முடிப்பேன் நான் அடிக்கடி சொல்றது உண்டு இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாராம் நிறைய பேர் போயிட்டு கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இருந்தாங்க இவர் பேசி கடைசியில முடிக்கும் போது பார்த்தா ரெண்டு பேர் தான் மிச்சம் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைசியில அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு கேட்டாராம் பேச்சாளர் என் பேச்சு எவ்வளவு கவனமா கேட்டீங்களே என் பேச்சுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு அவர் சொன்னார் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க இன்னொருத்தர் பேசிட்டே சொன்னாராம் கையில வாட்ச் இல்ல அதனால ரொம்ப நேரம் பேசிட்டேன் வாட்ச் கட்டல ரொம்ப நேரம் பேசிட்டு அப்ப சொன்னாரா ஐயா பின்னால காலன்றாவது பார்த்திருக்கலாம் அவன்ல ஆமா சாவி கிடைக்கல அவர் தான் கேட்டாரு சாவி எங்க காணா போச்சுன்னு கேட்டார் முல்லா சொன்னாரு அடவே அதையா கேக்குறீங்க அது காணா போனது வீட்டிலேன்னு சொன்னார் வீட்டுல காணா போட்டு சாவி வீதியில தேடுறீங்களே எப்படி கிடைக்கும் சொன்னாரு எங்க வீட்டுல விளக்கு இல்லை இங்கதான் விளக்கு இருக்கு அதனால தேடுறேன்னு சொன்னாங்க அங்க வெளிச்சம் இல்லை இங்க வெளிச்சம் இருக்கு ஆகையினால் தேடு நண்பர்களே சகோதரர்களே இதே போல்தான் இன்றைய உலகம் நிம்மதியையும் அமைதியையும் வெற்றியையும் அவர்களுக்கு எங்கே வெளிச்சமாக தெரிகிறதோ அங்கே தேடுகிறார்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை எங்கே தேடுகிறார்களோ அங்கே இருக்கவில்லை எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை உலகத்திலே நிம்மதி பொதுவாக நிம்மதி வெற்றி கூட நிம்மதிக்காகத்தான் செல்வம் கூட நிம்மதிக்காகத்தான் பணம் கூட நிம்மதிக்காகத்தான் பட்டம் கூட பணத்துக்காகத்தான் என்று உலகத்தில் ஒரு நீதி ஆகிவிட்டது அந்த பணம் நிம்மதிக்காகத்தான் பங்களா நிம்மதிக்காகத்தான் ஏசி நிம்மதிக்காகத்தான் எல்லாமே நிம்மதிக்காகத்தான் ஆனால் நண்பர்களே எல்லாரும் யாராலும் கொடுக்க முடியும் மற்றவர்கள் கொடுக்க முடியும் நல்ல சட்டை யாராவது கொடுக்க முடியும் நல்ல செருப்பு அடுத்தவர்களால் கொடுக்க முடியும் கல்யாணம் முடிக்கிற நேரமாக இருந்தால் நம்முடைய வசதிக்கேற்ப மனைவியினிடத்திலிருந்து என்ன வேண்டுமானாலும் கேட்டு வாங்கிக் கொள்ள முடியும் வேஷ்டி கட்டி இருக்கிற ஒரே காரணத்தினாலே பங்களா கேட்கிறார் வேறு எந்த தகுதியும் இல்லை வேட்டி கட்டி இருக்கிறார் அவள் சேலை கட்டி இருக்கிறார் அதனால கேட்கிறார் எனக்கு ஒரு மாருதி கார் வாங்கி தர வேண்டும் என்று கொடுமையிலே மக மாபெரும் கொடுமை இதுதான் ஒரு பெண்ணை அவன் கொடுக்கிறான் போற்றி வளர்த்து என்ன கஷ்டப்பட்டிருப்பார் அந்த பெண்ணை வளர்த்துவதற்கு அந்த பெண்ணை அனுப்பும் போது தன்னுடைய உயிரை எடுத்து கொடுத்து உன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார் அவர் அவருக்கு வரும்போது தெரியும் இந்த ஒன்றுதான் மனிதனை பலகீனப்படுத்துகிற எவ்வளவு பெரிய மனிதனானாலும் அங்கே பலகீனப்பட்டு போகிற ஒரு இடம் இருக்கிறதே மருமகனிடம்தான் ஆனா எங்க மருமகள் அப்படி இல்லை ஏன்னா இந்த கேசட் ஒரு சமயம் அங்க போச்சுதான் உண்மையிலே இல்லை அவருடைய கிருவியில எல்லா வகையிலும் எங்களுடைய நிலைமைகளை அனுசரிச்சு ஒத்து போகிற மனைவி ஒத்து போகிற மக்கள் ஒத்து போகிற மருமக்கள் ஒத்து போகிற குடும்பம் எல்லாம் அல்லா தந்திருக்கிறார் அப்படி ஒரு சூழ்நிலை வீட்டிலே உருவாகி இருக்கிற காரணத்தினால் எல்லாம் தந்திருக்கிறார் சூழ்நிலை தான் காரணம் அந்த பெண் அவளை அனுப்புகிறாளே அந்த பெண் அவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்து அனுப்புகிறார் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணிடத்திலே கேட்கிற அந்த வரதட்சணை என்ற பெயரில் இந்த ஆண் கேட்கிறது எல்லாமே எதற்காக சுகத்துக்குத்தானே மாமனார் கார் தரலாம் மாமனார் பங்களா தரலாம் மாமனார் வீடு தரலாம் மாமனார் சொத்து தரலாம் மாமனார் வயல் எழுதி வைக்கலாம் மாமனார் வீடு எழுதி வைக்கலாம் மாமனார் பெரிய வியாபாரத்தை ஸ்தாபனத்தை எழுதி வைக்கலாம் ஆனால் நண்பர்களே மற்றதெல்லாம் வெளியிருந்து வரும் நிம்மதி உனக்குள்ளே இருந்து வரும் வெளியே இருந்து வராது நிம்மதி உலகத்தில் யாராலும் தர முடியாது எந்த ஒருவராலும் நிம்மதியை கொடுத்து விட முடியாது நான் இதற்கு கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவதுண்டு ஒரு குடிசையிலே செருப்பு ஒரு இருந்தான் சும்மா குடிசை அதுக்கு கதவு கூட கிடையாது மத்தியான நேரத்தில் வீதியில் உட்கார்ந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருப்பான் அவன் அது கஞ்சி கொண்டு வருவான் அவன் புள்ள ரெண்டு இருந்துச்சு அந்த பிள்ளைகள் வரும் இவன் செருப்பு தச்சுக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே கஞ்சி குடிப்பான் கொஞ்சம் பொஞ்சாதி புள்ளை எல்லாம் சேர்ந்து கஞ்சி குடிப்பான் யாதனில் யாதனில் நீங்கியால் என்னங்க அது திருக்குறள் யாபகம் நோதன் அதனின் அதனின் இளன் எது இல்லை அதை பத்தி கவலை இல்லை இவன்கிட்ட காசும் இல்லை வீடும் இல்லை சொத்தும் இல்லை சுகமும் இல்லை அவனுக்கு கவலையே இல்லை இருக்கிறது ஒரு செருப்பு அதை அவன் பறத்தி வச்சிருப்பான் முன்னால இதுதான் இது என்னங்க அது பேரு டெலிபோன் மாதிரியும் ஒண்ணு அவருக்கு என்ன மாதிரிங்க ஃபேக்ஸ் மாதிரியும் இன்னொன்னு மாதிரி மாதிரியும் செருப்பு பறக்கி வச்சவர் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா ஒரு பெரிய ஆபீஸ்ல என்னமோ பெரிய ஃபாரின் மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து இருப்பார் பழைய செருப்பு எல்லாம் வச்சு கஞ்சி கொண்டு வந்து குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான் காலையில வீட்டுல இருந்து போகும்போது தானானே தன்னைத்தானே போறான் வரும்போதும் சந்தோஷமா வர்றான் பக்கத்துல ஒரு பெரிய பங்களா அந்த பங்களால புருஷன் பஞ்சாதி புருஷன் பஞ்சாதி பேச்சு கேட்கறது இல்ல பஞ்சாதி புருஷன் பேச்சு கேட்கறது இல்ல குழந்தைகளும் தாப்பம் பேச்சு கேட்கறது இல்ல ஒரே பிரச்சனையா இருக்கு அந்த வீட்டுல அவ சொன்னாலாம் புருஷன்ட்ட இந்த பாத்தீங்கன்னா அந்த குடிசையில் இருக்கிறான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் நாம இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு சுகம் இருக்கு எல்லா வசதியும் இருக்கான சந்தோஷமா இல்லையே அப்படின்னு அவ சொன்னான் இவன் யோசிச்சா அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றியா அவன் சந்தோஷத்தை இல்லாம ஆக்கிறேன் பாருங்க என்ன செஞ்சா தெரியுங்களா தொண்ணூத்தஞ்சு ரூபா கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டான் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொண்டு வந்து இந்த ஏழை கொடுத்தாரு எதுக்கு கேள்வி கேட்டான் முதலாளி எதுக்குங்க கொடுக்குறீங்க இல்லப்பா நீ பா ரொம்ப கஷ்டப்படுறிய ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபா பத்து ரூபா இந்த அஞ்சு ஆறு ரூபாயில என்ன செய்வேன் இதை வச்சுக்க நல்லா சாப்பிட்டுக்க அதுக்காக இவ்வளவு இந்த ரூபா நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தா எண்ணி பார்த்தா தொண்ணூத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டாங்களா ராத்து மறுநாள் பூரா இவனுக்கு என்ன கவலைன்னா இந்த தொண்ணூத்தஞ்சு என்ன ஆக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ரவுண்ட் ஆக்கணும் இந்த கவலையில அன்னைக்கு கிடைச்ச ஆறு தான் கிடைச்சிச்சு அஞ்சு ரூபாய் போட்டு தொண்ணூறு ரூபாய் நூறு ஆக்கிட்டான் மிச்சம் இருக்கிறது ஒரு ரூபா தான் சாதா குடிக்கிற கஞ்சி கூட குடிக்க முடியல பட்னியா இருந்துட்டா பத்னியா இருந்தவன் ராத்திரி வீட்டுக்கு வந்தா நூறு ரூபாய் தலைமாட்டு கை வச்சு படுத்துட்டான் அவனுக்கு தலை எது மாடு எது கதவும் இல்லை வீட்டுக்கு குடிசைக்கு இவன் வச்சு படுத்தா தூக்கம் வரல ராத்திரி போறான் யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்யறது விடிய விடிய தூங்கலை விடிய காலையில எடுத்து மடியில வச்சுக்கிட்டா அங்க போய் உட்கார்ந்தாலும் பயம் இந்த ரூபாய் எங்கேயாவது போயிருமோ என்ன பயம் செலவாகி போயிருமோன்னு பயம் யாராவது வாங்கினாலும் பயம் மடியை பிடிச்சே உட்கார்ந்துருந்தான் சாயந்தரம் வந்தா நேரம் முதலாயிட்டு கொண்டு வந்த நூறு ரூபாய் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தீர்ப்பு கொடுத்தான் ஐயா புடிங்க உங்க பணத்தை கொடுங்க என்னோட நிம்மதியை நிம்மதி உலகத்திலே வெளியிருந்து வராது நண்பர்களே நிம்மதி நமக்குள்ள இருந்து வர வேண்டும் அந்த நிம்மதி வருவதற்கு மறுமையினுடைய நம்பிக்கை மூலாதாரமாக அமைய வேண்டும் அல்லாஹின் மீது இருக்கிற ஈமான் மூலாதாரமாக அமைய வேண்டும் மனித நேயம் மூலாதாரமாக அமைய வேண்டும் அன்பும் பண்பும் மூலாதாரமாக அமைய வேண்டும் நேசமும் சிநேகிதமும் மூலாதாரமாக அமைய வேண்டும் இல்லாதவரை அது வர முடியாது ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் எந்த நம்முடைய உணர்ச்சியையும் புண்படுத்துவதில்லை அதை தடுப்பதும் இல்லை பசி கொடுத்த ஆண்டவன் உணவையும் தந்திருக்கிறான் உணவு உண்ணுவதற்கு அனுமதியும் தந்திருக்கிறான் பசியை கொடுத்து விட்டு உணவு உண்ணாதே என்று சொல்லவில்லை பசி என்ற உணர்வுக்கு ஆண்டவன் மதிப்பு கொடுத்திருக்கிறான் பாரா யாராவது பசியால் செத்து போனால் ஏன் செத்தா என்று கேட்பான் அது தற்கொலை தற்கொலை செய்வது மாபெரும் பாவம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது பசியையும் தந்தான் உணவையும் தந்தான் பால் உணர்வையும் தந்தான் மனைவியும் தந்தான் வேண்டாம் என்று சொன்னானா பாவல கொம்பி நிசா நீங்கள் விரும்பிய பெண்ணை அதில் குரானிலே உபயோகித்திருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது நண்பர்களே நான் அதை நீளமாக சொல்லிக் கொண்டு போக விரும்பவில்லை நீங்கள் உலமாக்கடத்தில் கேளுங்கள் இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் தாபா என்ற வார்த்தை அல்லாஹால உபயோகித்திருக்கிறான் அல்லா உபயோகித்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரும் களஞ்சியம் நண்பர்களே குரான் சாதாரணம் இல்லை ஒரு பெரும் களஞ்சியம் அதற்கு அர்த்தம் என்னால் எழுதிக் போகலாம் அவ்வளவு நீண்ட அர்த்தங்களை புதித்த வார்த்தைகளை அல்லா சொல்லி இருக்கிறான் ஒரே வார்த்தைக்கு ஒரு நூறு பக்கம் இல்லை ஒரு ஆயிரம் பக்கம் விளக்க உரை எழுத முடியும் பன்கவரை நிக்கா செய்து கொள்ளுங்கள் மா பாப தாபா என்று சொன்னால் உங்கள் உங்களுடைய மனம் எப்படியெல்லாம் விரும்புமோ உங்களுடைய ஆசை எப்படியெல்லாம் இருக்குமோ உங்களுடைய விருப்பம் எதுவெல்லாம் இருக்குமோ நண்பர்களே விதவையை முடித்துக் கொண்டால் நல்லதுதான் விதவைக்கு வாழ்க்கை கொடுப்பது நல்லதுதான் ஆனால் இஸ்லாம் எங்கேயும் விதவையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை நண்பர்களே அல்லது அழகில்லாத பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை உங்களுடைய ஆசைக்கேற்ப ஆர்வத்திற்கேற்ப நல்ல பெண்ணாக உங்களுக்கு பிடித்தமான பெண்ணாக நிக்கா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதுவும் என்ன சொன்னால் மனிதனுடைய உணர்வுகளுக்கு உணர்வுகளை உண்டாக்கியவன் அவன் அவனுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்று தெரியும் ஒரு பெண்ணுடைய நிலைமையும் ஆணுடைய நிலைமையும் அல்லாஹ் புரிந்திருக்கிறான் அந்த நிலைமைகளுக்கு பல்லாஹத்தாலா சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீதியாக நீங்கள் நடக்க முடியுமானால் இன்னொரு பெண்ணை கூட இரண்டாவதாக ஒரு மனம் செய்து கொள்வதிலும் தவறில்லை ஆனால் நீங்கள் நீதியாக நடக்க முடியாது என்று சொன்னால் வாகிடத்தன் ஒன்றை ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுகிறது அல்லா சொல்லுகிறான் ஆக பாலுணர்வை வைத்த ஆண்டவன் அதற்கு ஏற்ப மனைவியை விரும்பியவாறு திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதியும் தந்திருக்கிறான் ஏதாவது ஒரு உணர்வு சொல்லுங்கள் ஆடை அணிகிற வேண்டும் நல்ல ஆடை அணிய வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் இது மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உணர்வு ஆனால் எங்கேயாவது அல்ல சொல்லி இருக்கிறானா நல்ல ஆடை அணியக்கூடாது என்று அழகான ஆடை அணியக்கூடாது என்று எங்கேயாவது ஹதீஸ்ரே வந்திருக்கிறதா நபி சொன்னார்களா அழகாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்களா நண்பர்களை நிரூபிக்க முடியுமா நான் இங்கே உள்ளவர்களை பார்த்து கேட்கவில்லை இந்த உலகத்தை இருக்கிற அத்தனை பேரை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய எந்த உணர்வுக்கு இஸ்லாம் தலை போட்டிருக்கிறது உங்களுடைய எந்த உணர்வை நிறைவேற்றக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது போனால் மாறாக இன்னல்லாக ஜமீனி அழைப்பது ஜமால் அல்லாஹ் லட்சணமாக இருக்கிறார் நீங்களும் லட்சணமாக இருங்கள் என்று நம்பி சொல்லுகிறார்கள் அலங்கோலமாக இருக்கக்கூடாது அலங்கோலமாக இருக்கக்கூடாது அழகாக இருங்கள் லட்சணமாக இருங்கள் எனவேதான் அழகோடு நான் லட்சணம் என்ற வார்த்தை சேர்த்து சொல்கிறேன் என்றால் சில பேர் அழகாக இருக்கிறேன் சொல்லி அலங்கோலமாக இருக்கிறார்கள் தெரிய வேண்டாம் அதையெல்லாம் வெளியே காண்பித்துக் கொண்டு இதைத்தான் அழகு என்று நினைப்பார்களே ஆனால் அது அசிங்கம் நண்பர்களே மனிதனுக்கும் மற்றவைகளுக்கு உள்ள வேறுபாடே இதுதான் மனிதன் உடை அணிந்திருப்பான் மனிதன் மறைக்க வேண்டிய பாகங்களை மறைத்திருப்பான் உணர்வுகளை தூண்டாத உணர்வுகளை அதாவது கிளறி விடாத இச்சைகளை கிளறி விடாத அளவுக்கு தன்னை பாதுகாத்திருப்பான் என்பதுதான் மனிதனுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு அந்த வேறுபாட்டை மனிதன் இழந்து விட்டால் பிறகு இந்த மனிதன் அந்த மிருகத்துக்கு சமமாக ஆகிவிடுகிறான் எனவே அழகாக இருக்க வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லவில்லை ஆனால் அழகென்றால் எதுவென்று புரிந்து கொண்டு அழகாக இருக்கும் உண்ண வேண்டாம் என்று மார்க்கம் தடுக்கவில்லை ஆனால் அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து உண்ணாதீர்கள் அனாதைகளுடைய சொத்தை அபகரித்து உண்ணாதீர்கள் லஞ்சம் வாங்கி சாப்பிடாதீர்கள் மோசடி செய்து சாப்பிடாதீர்கள் கலப்படம் கடத்தல் இதெல்லாம் செய்து சாப்பிடுவது நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்கிற துரோகம் எனவே கூடாது நியாயமான முறையிலே சாப்பிடுங்கள் நீங்கள் சொத்து சேர்க்க முடியுமானால் லட்சம் அல்ல கோடி சேருங்கள் மில்லியன் அல்ல பில்லியன் சேருங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது மாறாக அல்லாஹ் குரான் இதை கேட்கிறான் நபியை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் புல் நபியை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கேளுங்கள் மன் ஹர்ரம சீனத்தல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜலே பாதி யார் ஹராமாக்கியது அந்த ஜீனத்தை ஜீனத் என்றாலே அழகு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஜீனத் வெறும் உடல் அழகுக்கு மட்டுமல்ல உள்ளத்து அழகு மனத்தழகு உணவிலே அழகு மனைவியிலே அழகு வீட்டிலே அழகு வியாபாரத்திலே அழகு தொழிலே அழகு உத்தியோகத்திலே எல்லாம் சேர்ந்ததுதான் ஜீனத் என்ற வார்த்தை அப்படிப்பட்ட நல்லவைகளை செய்யக்கூடாது என்று யார் சொன்னது மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜலே அல்பாதி உங்களுக்காகவே என்னுடைய அடியார்களுக்காகவே இந்த உலகத்திலே நான் தயார் செய்து வைத்திருக்கிற ஜீனத்துக்களை அனுபவிக்க வேண்டாம் என்று யார் சொன்னது அல்லாஹ் குரானையை கேட்கிறான் சோதர்களே எனவே இஸ்லாம் எந்த உணர்வையும் தடுக்கவில்லை ஆனால் உணர்வுகளுக்கு சரியான வழிகாட்டுகிறது பசி என்ற உணர்வு என்றால் அதற்கு எப்படி சாப்பிட வேண்டும் என்ன முறை கையாள வேண்டும் எந்த நேரங்களில் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் எந்த அளவு சாப்பிட இதுக்கெல்லாம் ஒரு முறை அல்ல காண்பித்திருக்கிறான் அதே போல இங்கு வீடு கட்டுங்கள் தாராளமாக இருங்கள் ஆனால் அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடிய நிலையில் அது இருக்க வேண்டாம் எனவே அதற்காக சில உபாயங்களை அல்லாஹ் தலை சொல்லி இருக்கிறார் நபியின் மூலமாக நீங்கள் உல்லாசமாக உறங்குங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது உறங்க வேண்டாம் என்று யாராவது சொன்னார்களா உறக்கம் என்பது மனிதருக்கு இயற்கையாக உள்ளது வாழ்க்கையில மூன்றில் ஒரு பங்கு உறக்கத்தை கழிந்து விடும் என்பது இயல்பு தவிர்க்க முடியாத ஒன்று உறங்க வேண்டாம் என்று எல்லாம் சொன்னானா சுப சுபு நேரம் வந்துவிட்டது சுப சாதிக்கு வந்துவிட்டது சுப துவகிற நேரம் வந்து இப்போது நீங்கள் உறங்கினால் தவறு இன்று வாழ்க்கையில இரண்டரை கலந்து இதயத்தோடு பிணைந்து நிற்கிறேன் எனக்கு இதுக்கு மேல அடைமொழி சொல்ல தெரியல அது என்னன்னு விளங்கியிருக்கும் நம்மோடு இரண்டரை கலந்து இதயத்தோடு பிழைந்திருக்கிற இந்த டிவி இந்த டிவி இருக்கிறதே அது சூரியனாக வரும் சந்திரனாக வரும் நிலாவாக வரும் வெளிச்சமாக வரும் இருட்டாக வரும் எங்க டிவி நூத்தி ரெண்டு சேனல் எடுக்குதுங்க சோதரர்களை வாழ்க்கையே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது நான் உண்மையை சொல்லுகிறேன் வாழ்க்கையுடைய சுகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையுடைய மகிழ்வை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது செய்தி கேட்கலாமா கூடாதா என்று கேட்கிறார்கள் தாராளமாக கேட்கலாம் இல்லை கேட்க வேண்டும் ஆனால் செய்தி வாசிக்கிற பெண்ணும் ஆம்பளையே வாசிக்க சொன்னால் இடையில பொம்பளை கலக்காம இருக்கிறது இல்லையே அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்க கூடாது போன இடத்துல வந்து அப்படி இப்படி என்ன செய்யும் நிர்பந்தம் விளம்பரமே வருகிறது நல்ல முகத்தோட்டம் உள்ள பெண் தேவை செய்தி வாசிப்பதற்கு செய்தி வாசிப்பதற்கு குரல் வளம் சரி முகவளம் எதற்கு குரல் வளம் வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம் உடல் வளம் எதற்கு யார் இவர் பார்ப்போருடைய பார்வை சும்மாவாக இருக்கும் சொன்னார்களே பார்வை இருக்கிறதே சொன்னார்கள் ஜினல் ஐதேயா நபர் பார்வை கண் இருக்கிறதே பார்வை பார்க்கிறதே அது கண்ணுடைய விபச்சாரம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் எந்த பார்வையும் ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை எந்த பார்வையும் வெறும் பார்வை என்று உலகத்தில் ஒன்று கிடையாது யாராவது சொன்னால் அவர்கள் ஏமாளிகள் அவர்கள் கோமாளிகள் சும்மா பார்த்தேன் இங்கிலீஷில் என்னங்க சொல்ற சும்மாவுக்கு இதுவரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல உறுதியும் ஒரிஜினல் உறுதியும் இல்லை அது என்ன ஒரிஜினல் உருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் உறுதி இருக்கு நம்ம ஊர் உறுதி இருக்க தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது لیا بنجم سیاان دل باغیا ہدیش کٹ میرا دل باغیا அதாவது பாகமாக ஹோகையானா எழுத்துக்கருத்து வேற சில சமயத்தில் எழுத்து ஒன்று இருக்கும் அர்த்தம் நிறையா இருக்கும் தமிழ் எழுத்து நில் அப்படி கடுக்கா கொடுத்துட்டான் எங்க அரைச்சு பத்து போடலாமே அவன் கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டான்னா இவர் அரைச்சு பத்து போட சொல்றாரு இன்னொரு அவர் கம்பி நீட்டிட்டான் அப்ப கட்டு கம்பியா வச்சுக்கலாமாவே கம்பெனி ஓடி போறதுக்கும் கம்பி என்னங்க சம்பந்தம் இருக்கு சொல்ல தெரியல எனக்கு இது வரைக்கும் தெரியல யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அல்ல நான் போன பிறகு எழுதுங்க ஓடி போறதுக்கும் கம்பெனியேட்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல அதே போல நிறைய வார்த்தை இருக்கு சில ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்ல அங்கே அடிதடி நடந்தது அங்கே தடி அடி நடந்தது எவ்வளவு வித்தியாசங்க அங்கே அடிதடி நடந்தது அங்கே தடி அடி நடந்தது இப்படி முன்னாளுக்கு பின்னால போட்டு அர்த்தமே மாறி போயிடும் அவன் வேலை வெட்டி இல்லாதவன் இவன் வெட்டி வேலை செய்யறவன் அவன் வேலை வெட்டி இல்லாதவன் அந்த வெட்டிக்கு வேலை வெட்டிக்கு என்ன அர்த்தம் இல்லை வெட்டி வேலை செய்யறவன் ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆகினால் நீங்க ஒரே மாதிரியே கணக்கு போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா அது தப்பு கணக்கு தப்பு கணக்குங்கிறது வேற கணக்கு தப்புங்கிறது வேற രണ്ടും ഒരാൾ இல்லை அர்த்தத்தில் சம்பந்தம் இல்லை இதே போல இவர் சொன்னார் மேல தில் பா ஹோகியா தில்னு சொன்ன மனம் அர்த்தம் பாகண்டா பூங்கான் அர்த்தம் தில் பா ஹோகியா என்னுடைய மனம் இவர் தர்ஜுமா செஞ்சாரு என்னுடைய மனம் பூங்கா பூங்கா வாங்கிவிட்டது மனம் குளிர்ந்து விட்டது அர்த்தம் அதுக்கு உருது அதாவது வார்த்தையினுடைய அர்த்தம் செய்தால் அதற்கு கருத்து சொன்னால் என்று எடுத்து கருத்தும் இன்னும் அவருடைய கருத்து அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால் என்னுடைய மனம் குளிர்ந்து விட்டது ஆனா இவரு அந்த உறுதி தெரியாதனால இவர் வந்து என்னுடைய மனம் பூங்கா பூங்காவாகிவிட்டது மனம் பூங்காவான என்ன ஆளுங்க அதுல போய் ரோஜா பறிச்சுட்டு வர வேண்டும் எனவே நண்பர்களை நான் சொல்ல வந்தது சொல்ல வந்த இடத்திலிருந்து போயிட்டேன் நான் சும்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டு இங்கிலீஷ்ல இருக்கிறதா எனக்கு இது வரைக்கும் தெரியல உறுதுணையும் இல்லை நம்ம உறுதுல நம்ம ஊர் உறுதுல இருக்கலாம் அது தமிழுக்கு தெரிஞ்சுமாவா இருக்கலாம் சுப்கேன்னு சொல்லி தெரிஞ்சுமா செஞ்சிருப்பாங்க சுப்கேன்னா மௌனமாக இருக்கும் சும்மா அர்த்தம் வேற எந்த மொழியிலும் அரபியிலே இல்லை அரபி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க அரபி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அரபியிலே சும்மா இல்லை எந்த வார்த்தையிலும் சும்மாங்கிற வார்த்தை கிடையாது எந்த மொழியிலும் கிடையாது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு ஏ இருக்குன்ற தமிழ்ல மட்டும்தான் சும்மா வேலை செய்யறோம் அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கு ஏனால் பார்வை என்பது சும்மா பார்வை என்று ஒன்று கிடையாது நண்பர்களே இது எங்கிருந்து சொல்லுகிறேன் குரானிலிருந்து சொல்லுகிறேன் குல்லில் மோமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லில் மோமினாத் மின் ஆண்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பார்வையை பணித்து வையுங்கள் மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை பணித்து வையுங்கள் விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பதற்காக என்று சொல்லுகிறார் குரான் இந்த கருத்தை சொல்லுங்கள் ஏன் பார்வை விபச்சாரத்துக்கு விதை போடுகிறது விதை ஒன்று போட்டால் சுவை ஒன்றா படைக்கும் போட்ட விதைதான முளைக்கும் எல்ல பார்த்தாலும் அது உள்ளே சென்று ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பார்வை மூலமாக விபச்சாரத்துக்கு வருகா அமைத்துக் கொள்ளுகிறவர் ஏராளம் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஏராளம் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பார்த்து பார்த்து தங்களுடைய இளமையை இழந்துவிட்டு இளந்திரர்களாக வாழ்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் வாலிப பருவத்தையே தொலைத்து விட்டவர்கள் உலகத்திலே ஏராளம் இருக்கிறார்கள் நான் அங்கே கனடாவிலிருந்து ஞாபகம் வந்ததுனால சொல்லுகிறேன் கனடாவில் இருந்து இங்கே நியூயார்க்கு வரும்போது இரண்டுக்கும் சேர்ந்துதான் நயாகாரா இருக்கிறது நயாகாரா பால்ஸ் இரண்டிலும் இருக்கிறது கனடாவுடைய அந்த பார்டரிலும் இருக்கிறது இங்கே இரண்டும் சேர்ந்து அங்கே இருந்து இங்கே வரும்போது அங்கே பார்த்தால் என்ன கொடுமை சோதனை அதிலும் அந்த பால்ஸிலே ஒரு பில்லர் மேலே ஒரு ஆணும் பெண்ணும் நின்று கொண்டு ரெண்டு பேரும் மூக்கோட மூக்கோ சீட்டு நிற்கிறாங்க என்னடா கேட்டா அது ஒரு ஃபேஷனாம் அந்த மோகங்களை பார்த்தால் இருபது வயது இருபத்தஞ்சு வயது இருக்கும் ஆனால் மதிப்படலாம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அவ்வளவு கிளறு வெட்டி போன மகங்கள் நான் உண்மை சொல்லுகிறேன் அந்த முகங்களை பார்த்த பிறகு ஒரு பெண்மையை பார்த்த உணர்வே ஏற்படாது ஏனென்றால் செய்ய வேண்டிய அட்டூழியங்களை அந்த இளம் வயதிலேயே செய்து முடித்து விட்ட ஏராளமானவர்கள் அங்கே பார்த்தோம் அங்கே நயாகாராவிலே இருந்து கொண்டு வயாகரா தேடிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் எங்கே போன உங்கள் இளமை ஏன் பறிகொடுக்கிறீர்கள் பார்வை ஒழுங்காக இருப்பதற்கு மனதிலே கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பார்வைக்கு கட்டுப்பாடு பார்வையிலே இல்லை மூளைக்கு கட்டுப்பாடு மூளையிலே இல்லை கையுக்கு கட்டுப்பாடு கையிலே இல்லை காலுக்கு கட்டுப்பாடு காலிலே இல்லை யாராவது காலை கட்டி போட்டாலும் அவன் மனத்தாலே விமச்சாரம் செய்து வருவான் நண்பர்களே யாராவது கையை கட்டி போட்டாலும் அவன் மனத்தாலே அடுத்த பின்னை அவன் அலங்காரத்தை அனுபவிப்பான் சோதர்களே மனம்தான் அனுபவிப்பதே உண்மையானது கையல்ல காலல்ல கையல்ல காலல்ல மரத்தை தொட்டு கூட அதை ஒரு பெண்ணாக நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மரத்துக்கு முத்தமிட்டு பெண்ணுக்கு முத்தமிட்டதாக கருவி கொள்ளுகிறவர்கள் நாட்டிலே இருக்கிறார்கள் நாய்க்கு முத்தமிட்டு மஜ்னூன் கருவி கொண்டானால் நான் லைலாவுக்கு முத்தம் கொடுத்தேன் ஏனென்றால் லைலாவை பார்த்து வந்ததாம் அந்த நாய் அதற்கு முத்தம் கொடுத்தது இந்த நாய் நான் வேண்டும் என்று சொல்லவில்லை பார்வையை மட்டுப்படுத்துங்கள் கட்டுப்படுத்துங்கள் மனத்தை கட்டுப்படுத்துங்கள் கட்டுப்படுத்துங்கள் எண்ணத்தை உறுதிப்படுத்துங்கள் இதற்கெல்லாம் தேவைப்படுவது ஒன்று சோதர்களே நான் அரபு நம்முடைய நண்பர்கள் வேலை செய்கிறார்களே அங்கே போய் பார்க்கும்போது அவர்கள் காலையில் ஆறு மணிக்கு போகிறார்கள் மாலை ஆறு மணிக்கு வந்த பிறகு சொல்லுகிறார்கள் நான் ஓவர் டைம் வேலை பார்க்கிறேன் ஒரு ஹோட்டல்ல போய் போய் வேலை பார்க்கிறேன் ஆறு மணிக்கு வந்து சொல்றாங்க காலை ஆறு மணிக்கு போனவர் மாலை ஆறு மணிக்கு வருகிறார் பிறகு போய் ஹோட்டலில் ஹோட்டல்ல வேலை பார்க்கிறார் ராத்திரி பத்து மணிக்கு வந்து படுக்கிறார் காலையில நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஆறு மணிக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த வேலைக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறார் எத்தனை மணி நேரம் வேலை செய்யறார் ஆனால் வேலை செய்து செய்து செய்து அவர் எதுவும் அனுபவிப்பதில்லை நன்றாக சாப்பிடுவது கூட இல்லை அவர் உறங்குவதும் குறைவு அவர் உல்லாசமாக இருப்பதும் குறைவு எல்லாமே குறைவு சம்பாதிக்கிறார் நிலையே ஆனால் அனுபவிக்கவில்லை எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறார் ஊருக்கு அனுப்பியிருக்கிறார் ஊருக்கு அனுப்பியிருக்கிறார் சொல்லுகிறார் அந்த பெரும் படத்தை பார்த்துக் கொண்டு மனைவி படத்தை பார்த்துக் கொண்டு சொல்லுகிறார் நான் ஊருக்கு போய் ஜாலியா இருப்பேன் இங்க கஷ்டப்படுறேன் பரவாயில்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்படுற கஷ்டப்படுற கஷ்டப்படுற எதற்காக நான் ஊருக்கு போய் ஜாலியாக இருப்பேன் அதே போல நண்பர்களே இந்த உலகத்திலே மக்களுக்காக வாழ்ந்துவிட்டு நான் சுகமாக இருப்பேன் மௌத்துக்கு பிறகு அண்ணா சொர்க்கம் என்று வைத்திருக்கிறான் நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் ஒரு தடவை மௌத்தாகி பாருங்கள் ஒரே வழிதான் சோதர்களே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் யார் பலரிலே கண்டு அவர்கள் வந்து இங்கே சொல்ல முடியாது அல்ல அப்படி சொல்லுகிற மாதிரி வைக்கவில்லை அது இரும்பு கை மறைவான விஷயத்தை கொண்டு கொள்வது எனவே மார்க்கம் இருக்கிறதே மனிதனுடைய உணர்ச்சிகளை சரியான வழியிலே நடத்துவதற்கு வழி சொல்லுகிறது மார்க்கம் எந்த காலத்திலும் தவறில்லை இருந்து சொல்லப்பட்டு வழிமொழியாக சொல்லப்பட்டுகிற விஷயம் எல்லாம் எந்த காலத்திலும் தவறாக ஆனவே கிடையாது எங்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொன்னால் சோதர்களே மார்க்கத்திலே வழியாக சொல்லப்பட்டு வருகிற விஷயங்களை அரபியிலே நக்கல் என்று சொல்லுகிறோம் நக்கல் என்று சொன்னால் அங்கிருந்து எடுத்துச் சொல்லப்படுகிறவைகள் அங்கிருந்து சூழ்நிலாவில் சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறவை இதை அரபியிலே நக்கல் என்று சொல்லுகிறோம் நம்முடைய அறிவுக்கு அக்கல் என்று சொல்லுகிறோம் இந்த நக்கல் எப்பொழுதும் சரியாக நக்கல் சரியாக இருக்குமானால் அது அக்கலுக்கும் சரியாகத்தான் இருக்கும் அறிவு ஏற்றுக்கொள்ளும் இஸ்லாம் அறிவு பூர்வமானது புத்தி பூர்வமானது புத்திக்கு மாற்றமானதல்ல யாருக்காவது புத்திக்கு மாற்றமாக தெரிந்தால் இஸ்ராத்தை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய புத்திக்காவது இஸ்லாம் மாறாக தெரிந்தால் டெஸ்ட் செய்யப்பட வேண்டியது இஸ்லாம் அல்ல நக்கல் சகியாக இருந்தால் நக்கல் சகியாக இருந்து எடுத்து சொல்லப்படுகிற விஷயம் சரியாக இருக்கும் அதுல தப்பு நடந்தா அது கோளாறு அந்த நக்கல் சகியாக இருந்தால் இவருடைய அக்கல் சரிவாக இருந்தால் புத்தி சுவாதீனம் புத்தி சரியா இருந்தால் என்னைக்குமே ரெண்டுக்கும் முரண்பாடு வந்தது கிடையாது உடன்பாடு தான் இருக்கும் முரண்பாடு வராது எங்காவது முரண்பாடு வருகிறது என்று சொன்னால் ஒன்று அந்த நக்கல் தவறாக இருக்கும் அல்லது இவருடைய அக்கல் தவறாக இருக்கும் உண்மையான சுகம் இருக்கிறதே முத்தகைங்களுக்குத்தான் உண்மையான சுகம் இருக்கிறது உணவு சுகத்திலிருந்து உணவு சுகம் வரை எல்லா சுதந்திரம் அல்லாவை பயப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலையும் அல்லா தருகிறான் மறுமையிலும் அல்லா தருகிறான் விளக்கத்துக்கும் விரிவுக்கும் நேரம் இல்லை என்பதால் விடுகிறேன் நண்பர்களே சுகமாக வாழ்வதற்குரிய வழிதான் இஸ்லாம் சரியாக வாழ்வதற்குரிய வழிதான் இஸ்லாம் யார் நம்முடைய வாழ்வில் முதலே பதிய வைக்க வேண்டும் இஸ்லாம் நம்மை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை இஸ்லாம் நம்மை துன்பப்படுத்த விரும்பவில்லை இஸ்லாம் நம்மை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இஸ்லாம் நம்மை தாழ்வு மனப்பான்மையாக ஆக்க விரும்பவில்லை இஸ்லாம் நம்மை இந்த உலகத்திலே எடுப்போடு மினிவோடு துணிவோடு கம்பீரத்தோடு இந்த உலகத்தோடு நாம் எதிர்நீச்சல் போட்டு அவர்களையும் நம்முடைய நீச்சலில் அழைத்துக் கொண்டு இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் நம்மை கொல்ல வந்தாலும் நாம் அவர்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து சென்ற வழிகாட்டுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை படைக்க வேண்டும் என்று நீங்கள் வெறும் படிப்பாளிகள் அல்ல நீங்கள் படைப்பாளிகளாக ஆக வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் அல்லாஹ் அப்படி ஆக்கித்தர வேண்டும் என்று நான் உளமாற துவா செய்கிறேன் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் இதற்காக ஒத்துழைத்த நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான நன்மையும் தர வேண்டும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொள்ள தகுந்த எல்லா அம்சங்களையும் நீடிய காலத்திற்கு நெடுங்காலத்திற்கு வைக்க வேண்டும் வருங்கால வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து